الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصينا الإنسان بوالديه حملته أمه على عداوة وفصاله في عامين أن اشكر لي ولوالديك وإلي المصير وقال الله تبارك وتعالى وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العظيم. கண்ணிமிக்க உலமாக்களே பெரியவர்களே சகோதரிகளே கனவான்களே அல்லாஹு ஜெல்லு ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கையான ரமலாவிலே தொடர்ந்தும் நம்மால் இயந்த நாட்களிலே நல்லவைகளுக்கு காது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான் இந்த நல்லவைகளை சொல்லுவதும் கேட்பதும் நாம் நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக நாம் நல்லவர்களாக நடந்தால் இந்த நானிலமே நல்லதாக ஆகும் அது மாத்திரமல்ல நாம் எப்பொழுது ஒரு நாள் நல்லவர்களான நிலையிலே மரணித்து கபருக்கு செல்லும் போது கபருடைய மாணவர்கள் வரவேற்கிறார்கள் கபரும் வரவேற்கிறது தான் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல நல்லவனான உன்னை அல்லாஹ் எப்படி நடத்த சொல்லியிருக்கின்றான் என்பதையும் இப்போது நீ கண்டு கொள்ளப் போகிறாய் என்று சொல்லி அது விசாலமாகும் எதுவரை சுவனத்தின் பூஞ்சோலையை அவர் பார்க்கும் வரை விசாலமாகும் என்று சொன்னார் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள் நாம் நாளைய மண்ணறையிலும் நாளைய மறுமையிலும் அது போன்ற அந்தஸ்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லா ஜில்ல ஜலானு சொல்லும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் அந்த நல்லவைகளை வாழ்க்கையிலே அமல் செய்து நாளை கபலிலும் சிறப்பான நல்லவர்களுக்குள்ள வரவேற்புக்குரியவர்களாக நம்மை அல்லா கபூல் செய்வானாக அருமையானவர்களே நேற்று வரை நம்முடைய தொடரிலே ஈமான் தக்குவா அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்துதல் போன்ற நிறைய நல்லவைகளை நாம் ஆலோசித்தோம் கலந்தோம் நேற்று வரை சொன்னவைகள் நம்மை படைத்த நாயனுக்கு சம்பந்தமானவை அடியார் படைத்தவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அதற்கு என்று சொல்லப்படும் அல்லாவுடைய ஹக்குகள் இன்னும் ஒன்று இருக்கிறது இமாதா படைத்தவனுக்கு செய்ய வேண்டியது ஒரு விதம் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டியது இன்னொரு விதம் ஹுக்கூக்குல் இமாதா என்றால் அல்லாவுடைய படைப்புகளுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகள் ஏராளம் பெரிய பெரிய அமல் செய்தவர்கள் எல்லாம் தருகிவிடக்கூடிய இடம் அதான் அமல்களை மழை போன்ற நிலையில் சுவனத்தை அடைவதற்குள்ள நிலையிலே ஒருவர் வருவார் சொன்னார்கள் அவரை பற்றி ஒரு பலகீனமான அடியார் அண்ணாவிடத்திலே முறையிடுகிறார் கிராமத்தினாலே அன்பா இவர் நல்லவர் அவளும் விவாதத்தும் உள்ளவர் நானும் சாட்சி சொல்லுகிறேன் ஆனால் இந்த நாள் இன்னின்ன காரியத்தால் என்னை புண்படுத்தியிருக்கிறார் எனக்கு நீ நீதம் பெற்று தர வேண்டும் என்று முறையிடுவார் அல்லா அவரின் நீதத்தை கேட்டு இவருடைய அமல்களை எல்லாம் பறித்து அந்த மனிதனுக்கு கொடுத்து அவருடைய பாவச்சுமையை இவருக்கு மாற்றி கொடுக்கப்பட்டு அவர் சுவர்க்கம் செல்வார் இவர் அல்லா நாடினால் செல்வார் இல்லாட்டி நரகம் செல்வார் சொன்னார் எல்லோருக்கும் கேரண்டி பண்ணிடுமா எனவே நெற்றி தழும்பு ஏற தொழுதாலும் நம்முடைய வாய் நிறைய அல்லாவுடைய திக்கரைகளை செய்தாலும் ஆண்டுதோறும் ஹட்டி சென்றாலும் அல் குரானை விடிய விடிய ஓதினாலும் நம்மால் அல்லாவுடைய படைப்புகளுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை முறையோடு செலுத்தவில்லை என்றால் எதுவரை தெரியுமா சொன்னார்கள் ஒரே வணக்கசாலி பெண்மணி இறை வழிபாட்டிலே உள்ளவள் அவள் தன்னுடைய வீட்டிலே ஒரு பூனை வளர்த்தாள் அந்த பூனையை சுதந்திரமாக நடமாட விடவும் இல்லை கட்டி போட்டாள் அந்த பூனைக்கு உணவும் கொடுக்கவில்லை அல்லாக்கு எவ்வளவு கோபம் வைத்து சொன்னார் சொன்னார்கள் அவளுடைய விவாதத்தை அல்லா பார்க்கவில்லை அவளை நரகத்துக்கு முடிவு செய்வான் சொன்னார்கள் தன் வீட்டிலே உள்ள வாய் பேச முடியாத அந்த பிராணி பூனை அதை கட்டி வைத்தால் உணவு கொடுக்கவில்லை பூனையின் ஹக்கையும் நிறைவேற்றவில்லை சொன்னார்கள் மோசமான பழக்க வழக்கம் உள்ள ஒரு விவசார பெண்மணி அவள் தெருவிலே நடந்து வருகிறாள் ஒரு கிணத்துக்கு அண்டையிலே காகத்தான் நாவை தொங்கவிட்ட நிலையில் ஒரு நாய் அங்கும் இங்கும் தடுமாறுகிறது காவம் தன்னை குடிக்க தெரியவும் இல்லை வழியும் இல்லை இந்த பெண்மணிக்கு அந்த நாயின் மீது ஒரு பாசம் ஏற்பட்டது நாய் தண்ணி குடிக்கலாம தடமாறு எவ்வளவு தாவமா இருக்கும் சொல்லி அவளுடைய முந்தானையை அந்த நீருக்குள்ளே போட்டு வாழவில்லை அது தண்ணீரினால் ஊறிய போது அதனை தூக்கி நாய்க்கு முன்னாலே பிழிந்து விட்டார் நாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா அந்த தண்ணீரை குடித்து விட்டு நாய் மகிழ்ச்சியோடு நகர ஆரம்பித்தனை இதை பார்த்த நாயன் அவனுக்கு எவ்வளவு இறக்கம் ஏற்பட்டால் சொன்னாரின் அவனுடைய பாவத்தை மன்னித்து அல்லா அவனை சுருக்கத்தில் முடிவு செய்தார் அப்ப எவ்வளவு கடமைகள் இருக்கு நிறைவேற்றது நீங்க ரோட்ல போற உங்களை போன்ற சகோதரர்களுக்கு இடையூறு செய்யும் அளவுக்கு ரோட்ல கல்லோ கம்பியோ ஆணியோ பேப்பரோ வாழப்பழத்தோடோ இருந்தால் அதை எடுத்து வீசிட்டு போனால் உங்களுக்கு சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும் வேணுகின்றோமா உலகத்திலே வேணுகின்றார்களா உலகத்திலே எனவே இபாதா என்பதை அல்லாவுடன் உள்ளது அவைதான் ஈமானும் தக்குவாவும் இவாத அமல்கள் வழிபாடும் அடியார்களோடு செய்ய வேண்டியவை ஏராளம் இருக்கிறது அதில் ஒரு முறை சூழ்நா சொன்னார்கள் இதுவரைக்கும் நீ யாரை சந்தித்தாலும் தலாம் செல்லணும் வந்துச்சா சலாம செல்றானோ தனி செல்றானோ வசதி உள்ளவனுக்கு ஒரு மாறி மிஸ்கினோளுக்கு ஒரு மாறி நாட்டாமைக்கு ஒரு மாறி அசரத்மாருக்கு ஒரு மாறி சொன்னார்கள் யாரை கண்டாலும் அசலாம் அழைக்கும் என்று சொல்லுங்கள் யாராவது சலாம் சொன்னால் பதில் சொல்லுங்கள் இன்னும் ரசூலுல்லா சொன்னார்கள் உங்களை யாராவது தாவத் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆள் பார்க்கவானா வரல இல்லையா வெள்ளவத்தை இல்லையா தெய்வலை இல்லையா கொல்பித்திலையா மாளிகாவத்த புதுக்கடை தோட்டத்திலையா புதுக்கடை தோட்ட பக்கம் போனால் சாப்பாடு அவ்வளவு சூனிக்காது வெள்ளவத்த பக்கம் அறிந்தால் கட்டாயம் போகணும் ஏன் சாப்பாடு சொல்லி சொன்னார்களே அவன் கூப்பிட்டாலும் போப்பா அது ஒரு தாவன் ஏற்றுக்கொள் இன்னும் ஒரு சூழலா சொன்னார்கள் ஒரு முஸ்லிம் தும்மினார் அவர் என்ன சொல்லணும் அல்ஹமது இல்லா தும்மினால் மிச்ச பேர் மூக்க கசக்கிட்டு சும்மா ஐயா அது ஒரு உபாதி ஒரு உபாதி எல்லாத்துக்கு தும்மல் சரியா போவாட்டி மூச்சடைச்சு மூச்சடைச்சால் செத்து போகும் மணி இருக்கு எனவேதான் தும்மினால் அது ஒரு வெக்கும் ஒரு அடப்பொண்டு காற்று வெளியா வச்சு ராகட்டா அலமதுல்லா அல்லாவுக்கு நன்றி கேட்டுக் கொண்டிருப்பவர் என்று சொல்லட்டும் ஆனால் இப்படி ஒன்று இல்லை யாராவது ஏதாவது சொல்ல சொல்ல இன்னொருத்தர் திரும்பினால் பாத்தீங்களா நான் சென்னை சரி இவர் புழு அந்த புழுக்கு அவர் தும்மன் சம்மதமில்லை இன்னும் சில பேர் சொல்லுவார்கள் ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கொண்டு இங்குள்ள கல்யாண விஷயம் ஒரு புது உடுப்பு போற விஷயம் ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்ற விஷயம் தரித்திரம் பிடிச்ச மாதிரி தும்மினாம்பா அது யாருடைய பழக்கம் இந்துக்களுடைய பழக்கம் வருஷா வருஷம் சம்மா போட்டுக்கிட்ட தெரிந்து நம்மளை சாமி போக தெரியுமா சரியான்னு சொல்லவா நம்ம எதனோட போற அரோகலான்னு சொல்றல தேங்க அவ்வளவுதான் வைக்கிற போற கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து சாமியை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள் நினைச்சிட்டு போறான் பாவம் படிச்சவன் போறான் அதுவை கேட்டு போறான் நீதவான் போறான் பெரிய பெரிய முதலாளி போறான் என்ன பிஏ இசது வரைக்கும் போறான் யாராவது சயின்ஸ் காலத்துல யோசிக்கலையே என்னப்பா பேச்சனவனு இங்க இருந்து என்ன போறாரு மாப்பிள போறார் ஒன்னுங்க மாப்பிள போனத்தோட என்ன செய்வார் என்ன செய்வார் பாணி கட்டுவார் இது யாருடைய பழக்கம் சொல்லுவோம் ஹிந்து இந்துக்களுடைய பழக்கம் தான் தாலி தாலி ஒரு பொன் வேலி அப்படி பாருங்க எங்களோட பார்த்துட்டாப்புல எங்களோட என்ன தாலியில் காவல் காவல் இது சில மராட்டி தவறிய போந்து கொள்கிறார் கிளைக்கு சொன்ன மாதிரி மாப்பிள்ளையும் என்ன பெருமை மாப்பிள்ளையோட கல்பல்ல பாயிர மாப்பிள்ளைய நாய் மாறி வச்சு வருகிற தவறிய கண்ணில் அவரிச்சதாரி ஏமாட்டிக்கு போனீங்க மாப்பிள்ள இல்லாதிக்காம தவறிக்கு அஞ்சு போங்க எனவே நாலு இன்னும் சில பேர் கேட்பார்கள் அதிக நம்ம பேசுற நேரத்துல காலி நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க கொண்டாடுவோம் நானா சொல்லுவேன் போயிட்டு போய் காலி இஸ்லாத்துக்கு உள்ள இந்துக்கள் மூலமாக வந்தது அதுக்கு பதிலா கவடி என்பதும் இல்லை எங்கே இருந்தது காரணமாக எத்தனையோ பெண்கள் தேவதியாக கொடுத்தார் அங்க எங்க கை நீட்டி அவங்களுக்கு உங்களுக்கு கேட்டு சில கல்யாணம் கூட தடப்பட்டு போச்சு கவலைய மூணு நாளை முந்தியான போடுமா அப்படிதான் சொல்ல சொல்லிட்டாங்க அப்படியா ஏன் மூணு நாளைக்கு அனுப்புற கல்லனாய் உழைச்சு போற உழைச்சு பார்க்க ஏனப்பா இவ்வளவு நன்றி தெரியல அப்ப எப்படி வாழுவீங்க எப்படி குடும்பம் நடத்துவீங்க உழைச்சு பார்க்கிறேன் அதே போல நாலஞ்சு இடத்துக்கு அனுப்புறேன் உங்களோட கவலையை நிர்ணயிச்சு பாருங்கன்னு சொல்றேன் அந்த மைனிகிட்ட அவ சொல்ற எனக்கு இருக்கும் சித்தை வரையலாம் அருமையானவர்களே கவலை என்பது இஸ்லாத்தில் இல்லை காலை என்பதும் இல்லை அதை எதிர்பார்ப்பதும் சொல்லிக் கொடுக்கவில்லை எனவே இங்கிருந்து போறாங்களோ இன்னும் சில பேர் செய்த காலை கட்ட நேரம் பார்த்தது எத்தனை மணிக்கு கெட்ட நேரம் பார்க்காம கெட்டணும்னா செத்தா போனா நேரம் பார்த்து கெட்டினவெல்லாம் உறுப்பு தவிச்சார் நேரம் காலம் நான் நட்சத்திரம் இஸ்லாத்தில் இல்லை கடைசி அச்சின் போல் சொன்னார்கள் அந்த மூன்று நம்பிக்கை எல்லாம் இன்றைக்கோட இந்த காலு கீழே போட்டு விதிச்சுட்டு இருந்தார்கள் இன்னும் நட்சத்திரம் பார்க்கிறான் நட்சத்திர மாப்பிள்ளை திருமணி புறப்பட்ட இசா தொழில் போய் தொடங்கி நட்சத்திரம் செஞ்சுட்டாங்களோ ஏழு இருபதுக்கு போகும் அப்ப இச்சா அது பிரச்சனை அதே இஷா சொல்லுவாங்க போனா ஒரு பகுதியா அதை பத்தி பயன் இல்லை ஆனால் ஏழு இருபதுக்கு வெளியா இருக்கணும் இதை சொல்றவன துன்பகத்தையால் அடிக்கணும் சரியா ஏழு இருபதுக்கு வெளியாக்கிடுவோம் மாப்பிள்ளைய ஏழு நாற்பத்தெட்டுக்கு கழுத்துல தாலி ஏறும் கைப்படி தாலியை கொண்டாந்து அவர்கிட்ட கையில கொடுத்து அவர் பற்றி நான் பல இடத்துல சொல்றேன் உங்களுக்கு என்னதான் ஒரு பாத்திமா உங்களுக்கு என்னத்துக்குதான் ஒரு தலவாட்டு உங்களுக்கு என்னத்துக்கு ஒரு கத்து அதை விட கோயில் அவனை கொண்டு கெட்டு வேணும் காவிய கட்டவில சோபா கட்டோது அல்பாத்தியா அலமதுல்லாரத்தில் அல்பாதி வேணும் அதெல்லாம் வேணும் எனவே நீங்க தெரிந்து கொள்ளுங்க அடுத்தவங்க செல்ல கொடுக்கும் இதெல்லாம் இப்ப கிளியர் பண்ற முந்தைய காலத்துல இருந்து வந்துச்சு பல பழக்க வழக்கங்கள் அதுல இருபது வீதம் பேர் பங்களிப்பு இன்கம் எனக்கும் கிடைக்கும் என்பது சந்தேகம் இல்லை இன்னொரு அறுபது வீதம் அவர்கள் சேர்ப்பார் இன்னும் ஒரு நாற்பது வீதம் அவ்வளவு காய்கறி அசரத் அவர்களுக்கு எல்லாம் நல்ல நாளத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பார் நாங்க மூணு பேரும் கத்திர கத்து இன்றைக்கு ஆகும் எனவே பாவாடை விரிச்சுட்ட ரத்தீனா புகழ் வேற மாப்பிள்ள மச்சான் செருப்பால கொடுக்க வேண்டியதுக்கு அவருக்கு ஒரு மோதரம் அதோட வாசல் வந்த போது தேங்காய் பால்ல கொச்சிக்கா தூளை போட்டு போட்டு மூணு சுத்து சுத்தி மாப்பிள போடு சுத்துறான் எல்லாரும் நாமத்துல தேங்காய் பால் செத்தல நியமன் கொச்சிக்கா தூள் நியமன் அதோட குறிப்பிட்ட பக்கம் ஊசியாச்சு இவரை கூட்டிட்டு போற அதெல்லாம் இல்லாது ரெண்டே ரெண்டு முக்கியப்பட்ட ஒன்று சீதனம் மற்றது இந்த ரெண்டு கூட்டு அதை சுண்ணத்தில நடைமுறைகளுக்கு இருக்கும் சொல்லுகிறேன் இங்கிருந்து கொண்டு போய் தாக்கி நட்சத்திரபடி போன இத்தனை அவர் பேசாத போவது அங்க போனத்தோட யாரே சமாஜ் பொண்ணுக்கு தாலி கட்ட போற அந்த நேரத்தை பார்த்து அங்க பேசுவான் அவங்கள குருக்கள் அவர் என்ன ரெடி அவரை செப்பலி வச்சு அவர் என்ன செய்வாரோ தும்மல் போனத்தோடயே மாப்பிளோட போனவங்க சொல்லுவாங்களாம் தான் செய்யலாம் தும்மல் போனது சரியில்லை கும்பல் போலும் வாழ்க்கை சரி வராது எனவே அடுத்த வருஷம் பாப்பமும் சொல்லி பாப்பமே கொண்டாட முடியும் கும்பல் பூவான் என்றால் தாலி கெட்டிப்படும் கட்சி பட்டால் அதோட முடிஞ்ச அவன சாமி அடுத்த வருஷம் பூச்சிகள் அப்ப இது ஒரு ஏற்பாடு இது ஒரு செட்டிங் போல எங்களுக்கு திருமணம் போனால் ஒரு சம்பளம் தீடு செல்லையாடாது உண்மல் புண்ணியனே சொல்லாதா நீ என்ன செய்வானோ அண்ணா உனக்கு வந்து செய்வானா இருக்க சொல்லுங்கள் சொன்னால் பதில் சொல்லுங்கள் எங்களை விருந்து கலைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக சொன்னார்கள் போன சகோதர முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டார் அவனை பேசி நோய் விசாரித்தார் பெரிய பெரிய லட்சாதிபதி எங்கேயாவது நகலோ காயில படுத்துட்டான்னு கேள்விப்பட்டால் போலி கொண்டு போறார் மூத்த தூக்கிற சத்தார் நானா அப்புறம் இருக்கிற டப்பார் நானா பல நாள் குடும்பத்தில் உள்ளவனும் போறார் சொன்னார்கள் கனிமாதான் உறவு கனிமாதான் உறவு போவாரு இன்னொரு சூழ்நா சொன்னார்கள் யாராவது மௌசா போனால் ஜனாசாவில கலந்து ஜனாசால கலந்து கொண்டு எப்படி மையத்தை கொண்டவர் சொல்ல ஊருக்கு முந்தி போயிட்டு மாளிகாலத்தில் நிற்கிற அதுக்கு என்ன செய்யும் ஜனாசாவோட முழுமையாக நகர்ந்து செல்ல வேண்டும் தொழுகையில் பங்கு கொள்ள வேண்டும் மையத்தோட வந்தால் நானூறு பேர் வந்தோம் முன்னூறு பேர் தான் தொழுகையில் நிற்கிறார் நூறு பேர் முழுக்காய் ஒன்றோ முழுக்காய்க்கும் பைத்தியமாய்க்கும் பைத்தியமாய்ந்தா தொழுக வாய்ப்பில்லை முழுக்காய்ந்தா தொழுக கூடாது இது ரெண்டும் உண்டாகும் ரொம்ப கலாச்சாரம் இல்லை நதிப்பொழிச்சு இல்லை நூறு பேர் இல்லை மையத்தோடு தொழுவதால் பழமே எனவே அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரத்தூர்லாய் செல்லலாதவர்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அதிகாரிகளை அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஆக உயர்ந்தது உத்தமமானதும் யார் எங்கட உமாக்கும் பாப்பாக்கும் செய்யக்கூடிய ஹக்கு தான் தாயும் நீங்க என்ன பெருசா பேசுதானே நல்லா வசந்துட்ட நல்லா சைஸாவிட்ட இப்போ கையில மாடியில நல்லா போலந்தது அதுக்கு மாதிரி ஒரு பைப் வந்து சேர்ந்து பைப்பா சொல்ற பைப் பைப் பைப் அந்த பைப் அந்த நேரம் செப்ப திறந்து விட்டுருங்க உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பா பத்தி கணக்கு இதான் உலகத்துல முதலாவது முசீபம் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளோனும் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக அதிகாரிகளுடைய என்னுடைய ஹக்க நிறைவேற்ற முதலாவது முன்னுரிமையாறு யாரு உங்களோட அப்பா உங்களோட பேரன் தாய் தந்தை விவசாயிகள் இன்சான திவாலிதை சொன்னால் நாங்க மனுஷனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறோம் මිනිසා අපි උපදෙස් දීලා තියෙනවා තමන්ගේ දෙමෝපියන්ට ගරු කිරීම පිණිස තමන්ගේ දෙමෝපියන්ට ගරු කරන්න කියලා අපි උපදෙස් දීලා තියෙනවා நாங்க அட்வைஸ் பண்ணிக்கிறோம் மனுஷனுக்கு மனுஷனுக்கு விளங்கணும் குருவான் என்றால் அல்லாத அட்வைஸ் குருவான வித்ததின்று இல்ல குருவான சுட்டதின்று அல்ல குரான் என்பது எல்லாமே போதனை எல்லாம் போதனை அதில் ஆகக்கூடிய போதனை அல்ல சொன்னால் அனிஸ்குரலி பலிவானிதைக்க முதலாவது உனைய நான் படைச்சதுக்காக எனக்கும் உனைய பெற்றெடுத்ததுக்காக உங்க உள்ளாக்கும் பாப்பாக்கும் நன்றி எவ்வளவு கஷ்டம் தெரியும் உலகத்தில் உட்காரலாம் ஒரு வேலை வச்சு செய்யலாம் நோ வரக்குள்ள உத்தரவு போருமாண்டி வருத்தம் நன்றி கட்டவனே உனைய சுமந்து கொண்டதானே இந்த நாய் பாடுபட்ட உனக்கு இன்றைக்கு உமாவ நாய்க்கு எனக்கு இல்லை அது மாத்திரமில்லை உனக்கு ரெண்டு வருஷம் பால் கொடுத்ததாக அந்த குரான் சொல்றார் பிள்ளைகள் நாய் மாறி நன்றி கெட்டு போனால் உமா ஒரு குற்றம் ஏன் உமா ரெண்டு வருஷம் பால் கொடுக்கவில்லை உமாவுக்கு ரெண்டு வருஷம் பால் கொடுக்க டைம் இல்லை அவசரமா ஓடணும் துபாய்க்கு போயிட்டு வந்த தலையில சரி பாட்டு பால் கரைச்சு கொடுக்க சொல்லி போட்டு போற இனி அவனுக்கு உமா நாய் மாறிதான் இப்ப புதுசா நான் பாத்துக்கிற கண்ணான தாயம் என்பது அவளுடைய நெஞ்சிலே ஊறி வரும் துரத்தத்தை அல்லா பாலாக குழந்தைக்கு பாசாக்குறார் அதுவும் ஏனப்படி ஒரு தாய் குழந்தைக்கு பால் கொடுக்க மார்போடு அழைத்துக் கொள்கின்றார் நெஞ்சில இதுதான் தாயர் பாசம் தாய் நெஞ்சிலை இது மாட்டுப்பாலை கொடுக்கிற எப்படி வேட்டையில வச்சு கோத்தல போட்டு கொடுக்கிற நாய்க்கு நாய் அவனும் இனி சூப்பிட்டு அதே துப்பிடுவாங்க மனம் முடிஞ்சல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுத்திருக்கின்றான் இந்த அமைப்பு இருக்கிறது அதுலதான் புள்ள பாசம் உள்ள பிள்ளையவர் இப்ப எப்படி ஒரு கூட குடையும் கூட மறைக்கிறது கூட அது மாதிரி ரெண்டு பக்கம் புடி நோடவும் தொலையும் ஷாப்பிங் போற மார்க்கெட் பிள்ளைய நாய்க்குட்டி மாதிரி என்று டேக்கில போட்டு ரெண்டு ஆயிரமா ரெண்டு பக்கம் நோக்குல போத்தல்லைக்கு ஆயா ரெண்டும் அமுக்கிற இதை இனி பிள்ளைக்கு என்ன புத்தி வரும் சொல்லுங்க மாட்டு புத்தி வருமா இல்லையா பள்ளிக்கு போ பள்ளியிட பள்ளியா சொல்லுமையா பேண்ட் அழுவது என்ன அர்த்தம் மாட்டு புத்தி எனவே அல்லா சொன்னால் நான் படைச்சதுக்காக எனக்கும் ரெண்டாவது உன்னோட உப்பா அப்பாக்கு நன்றி செலுத்து நிச்ச கஷ்டப்பட்டவர்கள் உன்னை வளர்த்தார்கள் நிச்சம் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் எனவே அவர்களுக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லா குரான் சொல்றார் அருமையானவர்களே முகமது ரசூலுமா பாப்பா முகமது ரசூல்லா பாப்பும் பார்த்தீங்களா சொல்லுவோம் ஆனா தெரிய வரணும் தெரியா எனக்கு எத்தனை படத்துல நடிச்ச தெரியும் எப்ப செத்த தெரியும் எப்படி செத்த தெரியும் ஏன் செத்த தெரியும் படம் பிரச்சனையா உங்களோட காட்சியில எப்படி செத்தான் கொடுத்தா ரசோலுங்கா பாப்பா பாத்தியாங்களா பாத்தியாங்களா பாத்திபாங்களா சரியா ஆமினா அம்மையாரின் வயிற்றிலே குழந்தையாக இருக்கும் போதே பிறக்கிறதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னே வாப்பா முத்தாங்க அப்துல்லா ரசோலுங்காவுடைய தந்தை தந்தை முகம் பார்க்கவில்லை பாப்பா என்பவர் எப்படி இருப்பார் என்று தெரியவில்லை உலகத்தில் எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம் தன் தந்தைக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல குழந்தைகள் உலகத்தில் பார்க்கிறோம் தாய் தந்தவருக்காக தன்னுடைய நேரத்தை உடலை பொருளை அர்ப்பணிக்கும் தாலிகான மக்களை பார்க்கிறோம் அதுதான் அவர்களுக்கு உயர்ந்து ஜன்னத்தை கொடுப்பானாக அந்த பெற்றோர்களை போயவர்களுக்கு அந்த ஆசிரியப்பானாக அப்படி நல்லவர்கள் இருக்காரு அத மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலக்கையெல்லாம் கத்திக்கிட்டு போனாங்க மேலே ஏறிக்கிட்டு சொல்லுவார்கள் அதனால விஷயம் உலகத்தில் துணியாளிகள் தாய்த்தாப்பதவில்லை விட கூட்டாளி குடும்பத்தில் உள்ளவங்க போறவான் பெருக்க மனுஷனாக பாப்பாவை பார்த்தாலே சொன்னாங்களே அன்பு ஆறு வரைக்கும் ஒரு சூழ்நிலை கிடைக்கும் அதோட சாமிதான் அப்படி இருக்கும் சொன்னாங்க அண்ணன் ஆறு வயசு வரைக்கும் ஒரு சீலா கிடைக்கும் தாங்கினாராம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள் அஜன்னத்து தகத்தான மகான் உங்களோட சொர்க்கம் அங்கெங்கே என்னோட சொர்க்கம் இருக்கிறது என்னோட உங்களோட காலத்தில் தான் என்ன அர்த்தம் முடிஞ்சு கை சொன்னால் சொல்றது கட்டுவோம் அப்படி பார்த்தது சொர்க்கவர்கள் உமாவை ஏந்த வரைக்கும் சந்தோஷப்படுது ஏந்த வரைக்கும் சந்தோஷப்படுத்துவோம் சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுத்த மாதிரி ரிசூருல்லாவுடைய காலத்திலே ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள் ஒரு வாலிபர் வாரார் அவரோட ஒரு வயசாளி வந்தார் ரசூலுல்லா கேட்டாரு யார் இது யார் சொல்லுதான் இந்த வாப்பா ஆ உன்னை வாப்பாவா உனக்கு ஒரு புத்தி சொல்லித்தாரு பாப்பாக்கு முன்னுக்காக நடக்காது பாப்பாக்கு முன்னுக்கு ஊருக்கு முந்தி உட்காராது பாப்பாவை திட்டாது பாப்பாவை பேர் சொல்லி கூப்பிடாது அருமையானவர்களே இந்த ஹதீசை பார்த்த போது நான் நினைத்தேன் பாப்பாவை யாராவது பேர் சொல்லி கூப்பிடுவானா அருமையானவர்களே சில ஆண்டுகளுக்கு முன்பு உம்மாடையும் பாப்படையும் பேரை மட்டும் சொல்லி அறிமுகப்படுத்த ஒருத்தர் சண்டாளனை நினைத்த போது ரசூலுல்லா எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கான்னு நினைச்சு மாப்பிள சொல்லாதே அவர்களை திட்டாதே மாப்பிள முன்னுக்கு உட்காராதே அவங்களோட முன்னுக்காலையில் நடக்காது என்றார்கள் இவ்வளவு பெரிய கடமை இருக்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது உமா கிட்டே உமா பேசுறானே மவன் வாப்பாங்க சொல்றான் நாளைக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் அதுபோல உங்களுக்கு இந்த பணத்தையும் வரையெல்லாம் போக விட்டுட்டு சிலவனுக்கு சொல்லி வைங்க இன்னால் இல்ல சிரிக்க வேணாம் எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தாய் தந்தையை மதிக்காத சமுதாயம் மதிக்காத சமுதாயம் அருமையானவர்களே ரசூலாய் செல்லல்லாடு செய்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய தாயை கக்கத்திலே இடிச்சிக் கொண்டு வயது முதிர்ந்த உமாவை கக்கத்திலே இடுக்கிக் கொண்டு சவாப் செய்கிற ஒரு சாவி ரசூலுல்லாஹி கேட்கிறார் நாயகனே நான் என் உமாக்குள்ள ஹக்க நிறைவேற்றிட்டேனா நீ சரிதான நாயகனே நான் உமாவை தூக்கி கொண்டு சவால் செய்யறேன் இப்போ தாய்க்கு செய்ய வேண்டிய ஹக்க நான் நிறைவேற்றிட்டேன் தானே நீ சரியா யாரும் சொல்லுந்தா சொன்னார்கள் போந்த மூவாட வயிற்றுல நீ இருக்கிற நேரம் குசும்புதல் ஏற்பட்டிருக்குமே அந்த நேரம் வருத்தம் தாங்க இல்லாம உமா ஒரு தீப்பால் அதுக்காக வேண்டி தாவம் காற்றும் தலையில இது வச்சுக்கொண்டிருந்தாலும் அந்த ஒரு நோவுக்கு சமமாகாது எப்ப சரி வருஷத்துக்கு இருக்கா உமாட கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு போற உமாவுக்கு தள்ளி கொடுத்துட்டு போற உமாவுக்கு தள்ளி கொடுத்துட்டு போற பெரிய சந்தோஷம் வருஷத்துக்கு ஒயில் போல ஒன்று வாங்கி கொடுத்து யார் உமாக்கு கொண்டாட்டிக்கு பணம் உமாக்கு அதே உமா உனி பெத்தது காட்டி பனாரச கட்டக்கூடிய ஒரு பொம்பளை நீ கட்டிட்டியா சிந்திக்கலையே இல்ல ஐயா அல்லாவை தவிர யாரும் வணங்குவானோ உலகத்துல அல்லாவை தவிர எதை எதையும் வணங்கக்கூடாது அதே போல தாய் தந்தைக்கு என்ன செய்யணும் நம்ம செய்யணும் ஏண்டிய வரைக்கும் ஏண்டிய வரைக்கும் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யணும் இம்மா எவ்வளவு இந்த கல்வி வர அதுவுமா அவுக்கிலாகுமா அல்லா சொல்றான் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தோம் அல்லது உமா வாப்பா தனியர் சில நேரத்துக்கு முதலாவது வயசாளியாவது சிலதாவது எங்க வாப்பா அதுபோல உமா சில பேருக்கு ஒரே நேரத்தில் உமா வாப்பும் கிழவனாங்க கிழவி ஆவியாச்சு அருமையானவர்களே தலை வெளியா வச்சு கொள்ளணும் தோல் வெளியா சுமந்து கொள்ளணும் உமாக்கு குசிறி மூளையில ஒரு கூறு கட்டில் பாப்பாக்கு ஸ்டோப்ல பங்கு அடிச்சு போட்டு பங்கு பாப்பாக்கு என்ன சொல்லி புத்திமதி யார் சரி வீட்டுக்கு மனுஷர் வந்தால் எதவாய் போடப்படாது இன்னொரு இதுதான் எங்கட கிளாஸ் குட்டியால் வரும் அதுவால் பேசுவது போல இடையில வந்து வளர்த்தப்படாது இன்னொரு அதுல அடிச்ச தரிசனம் தான் ரெண்டு கண்ணை பொட்டாரி பண்ண மாதிரி உமாவையும் துன்புறுத்துறவர் தாய் தவப்பண்ண அருமை தெரியவில்லை தாய் தந்தையோட மதிப்பு தெரியவில்லை அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று யாரோ சொன்னார்கள் ஆனால் இஸ்லாத்திலே அவர்கள் தெய்வங்கள் அல்ல படைத்த தெய்வத்துக்கு அடுத்தபடியாக நாம் உலகத்திலே பிறக்க காரணமாக உள்ளவர்கள் எனவே குரான் அழகாக சொன்னதை அதில் வாழ்கிறேன் தன்மைக்கு ஏந்தி வரும் உமா பாப்பங்க ஏந்தி வருகின்ற உணவு செய்யும் இன்னும் அல்ல சொன்னா அவங்கள ஒருத்தரோ ரெண்டு பேருமோ சில பருவத்தை அடைந்து விட்டான் வயசாக்கிட்டான் உமாவோட ஒன்று செய்யலாம் எங்கட வாப்பாவோட பெரிய நத்தலாகி செல்லுவாங்க உம்மாவையும் வாப்பாவையும் கூட்டவுக்கு விரட்ட உமானா ஏன் இப்படி அல்ல சொன்னார் சொன்ன வாதம் ஊட்டவுக்கு திறக்க வாதம் சரத்காலம் மகன் படிச்சிய பிஏ எம்ஏ டிகிரி வாங்கி வைக்க டாக்டர் என்ஜினியர் ஆனால் இந்த கிழக்கு உமா வாப்பா வெளியே போ நம்முடைய மார்க்கத்தில் என்ன வேறு மார்க்கத்தில் உள்ளவர்கள் செய்கின்றார்கள் சமார உதவிய கருணா சமங்கே மௌப்பியதேனா முதியோர் அண்ணா கண்டிக்க போற ரோட்லயே வாங்க வாங்ககிட்ட எந்த நேரம் பார்த்தாலும் கிளடோடு உட்காந்து உட்காந்து இல்லாதவங்களா வானத்தில் இந்த பொழுதவங்களா ஏ ஜவாபியம் ஆசை மேலாட்டுட கட்டியத நதரோ இந்த தன் நதரோ போகத்தா උසස් ස්ථානයකට වෙල්ලා තමන්ගේ මහලු මවයි මහලු පියා තාත්තයි ගෙදර ඉන්නවට ගෑනි සතුටු නෑ ගෑනි කිව්වා அம்மாவுக்கு எதிரமா அருமான மனமாவட்ட எங்கிட்ட எல்லாம் காப்பாட்ட அப்படி கொண்டு போட்டால் முக்கியமான ரெண்டு பேர் அதோட நீ கேட்ட பண்ணி சொல்லி வாப்பா படுற பாடு உமா வாப்பா விரட்டுவா சில பெற்றோர் எங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க வாங்க சரி செல்ல சொல்லுங்க கிளாஸ் மாலைக்கு எங்களோட மகன் எங்களை எங்களை விட்டு விட்டு வெளியே போட்டால் கொஞ்சாரிட கேட்டு கேட்டுக்கொண்டு இப்ப எங்களுக்கு போவார இடமும் இல்லை எவ்வளவு பெரிய அநியாயம் அநியாயமா இல்லையா எப்ப மூளை திருந்த இது தொடர்ந்து இருந்தால் தொடர்ந்து அல்லாவுடைய சோதனை வந்து கொடுத்தார் எனவே அல்லாஹ் சொன்னான் கரீமா கரீமா உமா அப்பாவோட தேசத்துல இறக்கமா பேச அன்பா பேசுங்க நீ மம்மின்னு சொன்னாலும் காவல் செடினாலும் காவல் செல்லி தொலை செடி மம்மி நீ இழுத்து செல்ல சரி அவங்க பயப்படுவோம் சரி இந்த பிள்ளை பாபா இவனோட கடி என்ன சின்ன போறான் நீ மம்மிக்கும் டடிக்கும் பயம் அல்லா சொன்ன பயம் காட்டுவாராம் உமா பாப்பா துவா செஞ்சு போங்க உமா பாப்பா துவா செய்யுங்க பாப்பா மௌசா போயிட்டாங்களா அதையும் அல்லா சொன்னா உமா கமார ரப்பையாரி சொல்லிடும் எங்க உமா வாப்பாவும் என்னைய பெற்று வளர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டாங்க தெரியுமா சின்னத்துல எனக்கு எவ்வளவு இறக்கம் காட்டியாங்க சில உமா வாப்பா பிள்ளைக்கு பவுடர் போட்டு முடிய சுருட்டி விட்டு கன்னத்துல ஒரு பொட்டு நெத்தில ஒரு பொட்டு ரோட்ல வச்சு கொண்டிருக்கிறேன் நான் நினைச்சு எப்போது வாங்க போறீங்களோ தெரியா அவ்வளவு ஆசை பிள்ளைய காட்டு எல்லாருக்கும் இந்த பசுதான பிள்ளைய பாருங்க எங்கேயும் ஓட விட்டுறல ட்ரெயின்ல போடுறல்ல மரபு அனுப்பிடுகிறான் நீ இப்ப செல்லையாந்தா என் அம்மா அப்பாவும் சின்னத்துல என்னோட எவ்வளவு இறக்கமோ அதே போல நீ இப்ப அவங்களோட இறக்கமேறியாந்தா அவங்கள கபர்ல இறக்க காட்ட உத்தரம் இல்லையாருமா நீதான் யாருலாம் இறக்க காட்டாலும் இந்த துவா கேட்க சொன்னா நல்லா குரான் கேக்குறீங்களா அப்படி அஞ்சு நேரம் கேள்வி சொல்லுங்க ரப்பி ரஹமா சொல்லுங்க வாய் தருது கமா ரப்பயானி தகையரா என்னால ஓதி வருவீங்களா ஓதுவோம் அதை விட வேறொன்றும் எனவே அல்லாஹ் குரான் சொன்னார் அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்களுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்திலே அல்கமா என்று ஒரு சகாபி இருந்தார் ரசூலுல்லாவுடைய காலத்தில் அவருக்கு சக்கராத் சக்கராத் நேரத்திலே களிமா செல்லி கொடுத்தாங்களோ அவரால் களிமா செல்லாம் யாருக்கு அல் கமா இந்த சஹாபி உடனே ரசூலுல்லாவுக்கு செய்தி அனுப்பினார்கள் நாயகம் சொல்லலாம் ஓடோடி வந்தார்கள் அல் கமா களிமா சொல்லுங்கள் என்ற களிமாவை சக்கராத்திலே சொல்லுங்கிறார்கள் அவரால் சொல்லேல களிமா களிமா சொல்லேலாம போனத்தோட நாயும் என்ன செஞ்சாங்க பார்ப்போம் அவங்கள தாய் கிட்ட கேட்டாங்க அம்மா உங்களோட மகனை பத்தி நீங்க என்ன சொல்றியோ அல்கமாவின் தாய் சொன்னார்கள் யார சொல்லுமா என் புள்ள நல்ல புள்ள அல்கமாவை போல அமல் செய்யும் ஒருவரை நான் பார்த்தேன் அவ்வளவு பேணுதனால் அமல் ஆனால் ஒரே ஒரு குற்றம் யார் சொல்லலாம் அவர் மனைவியுடைய பேரை பேச்ச கேட்டுக்கொண்டு என்னை ஒரே திட்டுவார் என்னை ஒரே சிற வேறென்றால் ஏண்ட புள்ள ஒரு குத்தம் செஞ்சில்ல சொன்னார்கள் உமா உங்களோட பிள்ளைக்கு களிமா செல்லிக் கொள்ளையிலாம போற காரணம் உங்களோட மன வருத்தம் அதை உடச்சுடணுமா இருந்தால் நீங்க மன்னிச்சுட்டேன் ஏன் புள்ள சிலத்தை நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அப்பதான் களிமா வரும் தாய் சொன்னாங்க யார சொல்லா அவன் ஏசின ஊரை ஏச்சையும் நினைச்சு பார்க்கக்குள்ள நான் இப்படி நாயகமே அவனை மன்னிக்கிறேன்னு கேட்டார் ஆத்தம் ஆனாலும் பெற்றவனும் பித்து சொல்லுங்க சொன்னார்கள் அப்படியா இவர் நரகத்துக்கு போறன்றது முடிவு நரகத்தில் உங்களோட புள்ள எப்படி இருப்பாரு நீங்க ஹயாத்தோட பார்த்துக்கோங்களே சொன்னார்கள் விறகு கொஞ்சம் சேகரித்து வந்து அதை எரிச்சு அதிலே அல்கமா தூக்கி போடுங்க பெற்ற மனம் பித்தல்லவா தாய் அப்படிதானே ஒரு கதைக்கு சொல்வார்கள் கூட்டாளியும் கூட்டாளியும் ஒரு நாள் தங்களுடைய தோழமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஒருவரை ஒருவர் சில விடயங்களை பேசிக் கொண்ட போதே ஒருத்தர் சொன்னானாம் நீ என்னையோட உண்மையான கூட்டாளி அறிந்தார் உண்மாட நெஞ்ச குழந்தை உம்மாட ஈரக் கொலையை கொண்டாருங்களான்னு கேட்டானாம் அவன் சொன்னாலும் நடை ஓண்ட கூட்டாளி தான் எனக்கு தேவை நேர போனாலும் தாய்க்கு முன்னாலே கூர்மையான கத்தியை உயர்த்தி அவளின் நெஞ்சை பிளந்து நண்பரின் மனதை திருப்திப்படுத்துவதற்காக பெற்றெடுத்த தாயின் ஈரக்குலை கையில் எடுத்துட்டாராம் ஈரக்குலை எடுத்துக்கொண்டே நண்பரை நோக்கி விரைந்து வருகிறானாம் இடையிலே ஒரு கல்லிலே கால் இடறி அவன் வீசுப்பட்டு விழுந்தானாம் கீழே தாயுடைய அந்த ஈரக்கொலையும் சிதறி போய்விட்டதாம் அவனுடைய கால் நகத்திலே இருந்து நகம் தேந்தி ரத்தமாக வருகிறதாம் அந்த ஈரக்குல துண்டுகள் இருந்து சத்தம் வருதாம் வாப்பா உன்னை கால் பத்து தாட்டா ராஜா நீ மாட்டியேடா பச்சை பண்ணி சுருக்க மறந்து போடுன்னு சொல்லி தாயுடைய ஈரக்குலையிலிருந்து சட்டம் வருவான் அதுதான் தாய் அவள் தான் தாய் மக்களுக்கு தாயுடைய அன்பு தெரிவதில்லை தாயின் பெருமதி தெரிவதில்லை அப்படி இருந்த தாய்க்கு இன சொன்னத்தோட கல்வி மாறி ஏந்த பிள்ளைய நெருப்புல கூட போறீங்களோ யார் சொல்லலாம் நாயகமே அவன் என்ன குத்தம் செஞ்சிருந்தாலும் என்னை என்ன திட்டிருந்தாலும் நான் எல்லாம் மனம் பொறுத்துறேன் ஏன் இறப்பிலே மட்டுமே இந்த பிள்ளைய நெருப்புல போட்டு நாயகமே அப்போது சொல்லுவா அல்கமாவிடத்திலே வந்து அல்கமா இப்போது களிமா சொல்லுங்கள் என்று அந்த களிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள் அழகான முறையிலே அல்கமா அந்த கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையிலே அவருடைய ரூ பிரிந்தது எனவே தாய் தந்தையரை துன்புறுத்தி சாகுலையும் நிம்மதியால் சாகுதான் பெற்றோர்களின் கடமை சரி பெற்றோர்கள் மரணித்ததன் பின்பு செலுத்த வேண்டிய கடமை ஏறார் என்ன செய்யறான்னு தெரியாது செத்த செய்வான் சொன்னார்கள் அவர்கள் மரணித்ததும் நீங்களே உங்கள கையால குளிப்பாட்டி கபன் செஞ்சு தொழுவிக்கிறதா பாக்கியம் கிடைச்சிட்டா எவனுக்காவது உமாவா அப்பாவை குளிப்பாற்றத்துக்குள்ள தெரிய தெரியா ஆட்டாக்கள் வேணும் மாட்ட குளிப்பாட்ட தெரியும் அப்புறம் மையத்தை குளிப்பாட்டு எங்கே உள்ள பேரை கொண்டாந்து போட்டு அவன் கழுவிட்டு ஊரெல்லாம் போய் செல்றான் பின் பக்கத்துல கைய போட்ட மாட்டான் நாட்டம் என்றால் அதே போலதான் நிமித்திலே ஜாய் அசிங்கமா செல்லாண்டல பலவங்கோ உங்களோட கையால குழுப்பாட்டுங்கோ பெண் மக்களே உங்களோட அம்மா அல்லா நீர் ஜாயாந்த தரோடும் நீங்க குழுப்பாட்டு கபன் செய்ய பலவுங்கோ கொண்ட கட்டிவிட தெரியும் கேட்குட தெரியும் ரோல் போட தெரியும் மணிப்புத்து சுட தெரியும் ஆபத்தாக தெரியும் உமா மௌத்தாவிட குழுக்கோட்டு தெரியும் எந்த வெக்க கேடு எனவே நீங்க தான் அதை செய்ய சொல்லுதா சொன்னார் அடுத்தபடியாக சொல்லுதா சொன்னார்கள் அவங்க என்ன சரி வசியத் உபதேசம் உங்களை செலுத்தி பேசினால் தொட்டிலே நிறைவேற்ற வசியத்தினால் சொன்னார்கள் அநியாயமான வசியத்தை தான் ஏண்ட வாப்பா மௌத்தாவுக்குள்ள என்ன கைய பிடிச்சி சத்தியம் கேட்டான் எங்கட காணி வழக்குல அவனுக்கு நீ எப்படி சரி நாற்பதுக்கு முந்தி நெருப்பு தண்ணி ஊத்தாடும் பாப்பா பயப்பட வாடும் நான் அதை நிறைவேற்று பாப்பாவும் நரகத்துக்கு போவார் இது போவார் அதேதான் நல்ல விஷயங்கள் சொல்லினால் உள்ளட கடமை நிறைவேற்றுறது பாப்பா கடன் பட்டு பேசியிருந்தால் சூழலா சொன்னார்கள் பிள்ளையருட கடமை அந்த கடனை நிறைவேற்ற எங்களை பாப்பாவுக்கு தார் தார் கொடுக்கிறேன் உன்னோட வாப்பா தாருக்கு கொடுக்க பாரு சொல்லுதா சொன்னாரு அந்த கடன்களை நிறைவேற்றுவது அடுத்தபடியாக மாப்பாட நண்பர்கள் வாப்பாட கூட்டாளிகள் அவங்கள நீ சங்கப்படுத்தணும் சொல்லுதா சொன்னாரு வாப்பா தாரோட பழங்கினோம் தாரோட பழகினோம் அப்படியான நல்லவர்களோடு நீனும் பழக்க வைக்கணும் அது வாப்பக்கு வைக்கிற சங்கு என்று சூழ்தா சொன்னார் அடுத்தபடியாக ரசூலுதா சொன்னார்கள் வாப்பாட உம்மட கபருக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு ஆகுமான நல்ல தர்மமான காரியம் எங்கட ஆட்கள்ட்ட ஒரு பழக்கம் வாப்பாதான் லட்சம் லட்சமா சம்பாதிச்சுட்டு போற இவர் வாப்பாட வாப்பாதான் ஐநூறு யாசி கிதாப வாங்கி எல்லாரும் கொடுங்க பங்குட்டு சரிவார் இல்ல பாப்பாக்கு நன்மை கிடைக்கக்கூடிய சதாக்கத்தல் ஜாரியா பள்ளி கட்டுங்கோ மதுரத்தா கட்டுங்கோ தண்ணி இல்லாத ஒரு கிணத்தை எடுத்து கொடுங்க பைப் அடிச்சு கொடுங்க பள்ளிக்கு பழை வாங்கி போடுங்க இத மாதிரி நிலையாக கபருக்கு நன்மை போய் கொண்டிருக்கக்கூடிய காரியம் செய்யணும் சும்மா யாசிக்கிட்டாலும் மோதி நூறு தவனுக்கு பொரியாரிய வாங்கி ஆக்கி இல்லாதவன் உள்ளவன் எல்லாத்தையும் கொண்டாது சின்ன கொடுத்து சரிவாரல அதன் பிறகு சொன்னார்கள் நீங்க துவா கேட்க நீங்க துவா கேட்க என்ன துவா கேட்கணும் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சரீரா எனவே இந்த துவாக்களை ஏன் கேட்பதில்லை தன்னுடைய பெற்றோர் மரணித்ததன் பின்போ அவர்களுக்காக இப்படியான காரியங்களை பிள்ளைகள் ஏன் செய்வதில்லை அயாற்றோடு இந்த உமாவா வாப்பாவ ஏன் பிள்ளைகள் மதிக்கிறதில்லை என்பதை அடுத்த தொடரிலே நாம் ஆராய்வோம் ஏனென்றால் இப்பெல்லாம் சென்ன உள்ள குட்டிட அடுத்த தொடர்ல செல்ல போற சும்மா வாப்பாடு போறேன் ஒரு ரெண்டால் கிழிவல்ல அவங்க விட்ட மிஸ்டேக் தான் இந்த அளவுக்கு நடக்கும் அப்படி மிஸ்டேக் விட்டால் என்று கேட்பதற்கு பதிலாக எவ்வளவு பெரிய ஒரு அதாப தள்ளி கொடுத்து கபருக்கு வாங்கி கொடுப்பான் என்பதையும் அந்த தொடரிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அருமையானவர்களே அல்லா செல்லு ஜலாலுமாலும் நம்மை நம்முடைய பெற்றோரை மதித்து தாய் தந்தையை கண்ணியப்படுத்தி அவர்களை துவாவை பெற்றுக் கொண்டவர்களின் கூட்டத்திலே அல்லா சேர்த்து வைப்பானார் யார் யாருடைய உமா அப்பா ஹயாத்தோடு இல்லையோ கபருக்கு போயிட்டாங்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கு கவலை யாருந்தா தாய் தாப்பனுக்கு நான் தவறிழைத்து விட்டேனே அவர்களுக்குரிய ஊழியத்தை செய்ய கிடைக்கவில்லையே தாய் தந்தையின் மதிப்பை சொல்லும் போது நான் விட்ட தவறை நினைத்து என் மெய் சிலிருக்கிறது மேனி என்று நினைக்கிறார்கள் அப்படியானவர்களின் மௌத்தாகி கபரிலே அடங்கி இருக்கின்ற அவர்களுடைய தாய் தந்தையுடைய கபரை சொற்களோக பூஞ்சோலாய் கேட்பாயார் இவர்களால் அவர்களுடைய உமா அப்பா கேதால் குற்றங்கள் நடந்திருந்தால் நீ பூர்வமாக மன்னிச்சு விடுவாயாக இவங்க செய்கிற நல் அமல்களை அவங்கள கபர்ல உள்ள உமா வாப்பாவும் பார்த்து இந்த பிள்ளை நல்ல பிள்ளை சாலிஹான அமல் செய்து எனக்காக துவா கேட்குது என்று கபர்ல அவர்களை கண் குளிர செய்வாயாக நாளைக்கு ஆமத்தினால அவங்களை சந்திச்சு அவங்களையும் அழைச்சி யார் தான் குடும்பத்தோட சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் நசீபாக்கி வைப்பாயாக வாகுவானா அனில் அஹமதுல்லாஹிபிலார்கள்